கூறி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை உண்மையான மார்க்கமாக தீனுல் ஹக்காக என்றைக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அன்றிலிருந்தே அல்லாவுடைய இந்த தீனுல் ஹக்கை இந்த தீனல் இஸ்லாத்தை இந்த உண்மையான சத்திய மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக அழிப்பதற்காக திட்டமிட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சியையும் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் சேர்த்து தான் அனுப்பி வைத்தான் எப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் தலை தூக்குமோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தான்களுடைய சேட்டைகளும் தலை தூக்குவதும் பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிராக அல்லாவுடைய இறை எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்வதும் பிறகு அல்லா அபுல்லாலமீன் அவனுடைய பேரருளால் பெரும் உதவியால் அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதும் எம்பெருமான சுலை கரீம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் காலம் தொட்டல்ல அவர்களுக்கு முந்தைய ரபிமார்களுடைய காலம் தொட்டே இருக்கக்கூடிய வழமையான நடைமுறை இதைத்தான் ரபுல் அலமின் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லா ஒல்லா ஹைருல் மாக்கிரீன் அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்வான் ஆனால் சூழ்ச்சியாளர்களில் அவன் தான் சிறந்தவன் அல்லாஹ் தான் சிறந்தவன் என்று தன்னுடைய ரபுல் ரபுல் அலமின் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் சகோதரர்களே சத்திய நபிமார்கள் அல்லாவுடைய இந்த தீனல் இஸ்லாத்தை அல்லாவுடைய இந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவை தவிர வேறு எந்த விதமான எந்த சக்திக்கும் எந்த விதமான ஆற்றலோ பவரோ கிடையாது அல்லாவுக்கு மட்டும்தான் அனைத்து சக்திகளும் இருக்கிறது என்ற இந்த சத்திய மார்க்கத்தை நபிமார்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் அவர்கள் பட்ட சிரமங்களும் அவர்கள் பட்ட வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல எந்த அளவுக்கு என்றால் கண்மணி நாயகம் சொல்லி கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் பெருமானாருடைய முடியை பார்த்து சொன்னார்கள் கது ஷையபத்தை யார சொல்லல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே உங்களுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டதே என்று விளையாட்டாக சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களுடைய முடி அதிகமாக நரைக்கவில்லை கருமையாகத்தான் இருந்தது எந்த அளவுக்கு என்றால் ஷமாயில திருமதியிலே அதற்கு அனசரதி அல்லாஹத்தால் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசிலே பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பத்தொன்பது நரைத்த முடிகள் இருந்தன என்று எண்ணி சொல்கிறார்கள் சஹாபாக்கள் அது ஒரு முறை பார்க்கும்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் அவங்களுக்கு முடிகள் நிறைக்க நிறை நிறைக்க ஆரம்பித்து விட்டனவே என்று கேட்டார்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் அதற்கு பதில் சொன்னார்கள் ஷையபத்னி சூரத்து ஹூது துஹூ சூரா ஹூத் என்ற சூறாவும் அது போன்ற இன்னும் சில சூறாக்களும் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டன என்று கூறினார்கள் சூரா ஹூத் என்ற சூறாவும் அது போன்ற இன்னும் சில சூறாக்களும் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டன என்று பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்ன பொருள் அதற்கு என்ன கருத்து சூரத்து ஹூதிலே அல்லா ரபுல் நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் நபிமார்கள் இஸ்லாத்தை ஏகத்துவத்தை சொன்னதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் அதற்கு அதன் காரணமாக அல்லாஹ் மறுமையிலே அவர்களுக்கு தரக்கூடிய கூலி அது மட்டுமல்ல அந்த நபிமார்களை எதிர்த்த இஸ்லாமிய எதிரிகள் அல்லாவுடைய எதிரிகளுக்கு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய பனிஷ்மெண்ட் தண்டனை இவற்றை பற்றியெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் சூரத்து ஹூதிலும் இன்னும் சில சூறாக்களிலும் அல்லாஹ் விவரித்து சொல்கின்றான் எப்பொழுது இந்த சூறாக்கள் எனக்கு இறங்கினவோ அதனுடைய கருத்துக்களை நான் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தேனோ நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை நான் சிந்தித்து பார்த்த பொழுது அந்த யோசனை யோசி யோசித்து யோசித்து என்னுடைய முடிகள் நிறைத்து விட்டன அல்லாவுடைய இறை எதிரிகளுக்கு அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய தண்டனைகளை பற்றி நான் யோசித்து சிந்தித்து சிந்தித்து என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டன என்று பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய திருமறைகளை சொன்னான் இதையெல்லாம் கேட்ட பிறகு கடைசியாக கண்மணி நாயம் செல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஊதி து அக்சரமின் அன்பியா எல்லா நபிமார்களை விட உலகத்தில் அல்லாஹ் எத்தனை நபிமார்களை அனுப்பினானோ அத்தனை நபிமார்களும் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டத்தை விட அது எல்லா கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை நான் பட்டுவிட்டேன் என்று பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் அன்னை ஆயிஷா ரதி சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லல்லா உயிர் பிரியும் பொழுது அவர்களுடைய மடியிலே தலை வைத்திருக்கின்றார்கள் மடியிலே தலைவை மடியிலே சாய்ந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு உடலெல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்பட்டவுடன் அவர்களை அப்படியே நான் பலம் கொண்ட மட்டும் தூக்கி என்னுடைய நெஞ்சின் மீது சாய்த்து வைத்துக் கொண்டேன் பெருமானா சல்லல்லா அலிசம் என்னுடைய நெஞ்சின் மீது சாய் சாய்ந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் உயிர் பிரிய போகின்றது அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே அவர்கள் பட்ட சக்கராத்து கஷ்டத்தை பார்த்து நான் பட்ட வேதனைக்கு அளவில்லை இது ஒரு நீண்ட விரிவாக சொல்கிறார் ஆயிஷா ரதி அல்லாஹத்தலானா அதில் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அனி ஆயிஷா ரதி அல்லாஹத்தலானா அந்த சிரமங்களை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பட்ட அந்த சக்கராத்து வேதனையை விவரித்து விட்டு சொல்கின்றார்கள் அவர்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் ஹைபர் யுத்தத்தின் பொழுது ஒரு யூத பெண்மணி பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க முயற்சித்தால் அந்த விஷயத்தையும் பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தெரியாமல் வாயில் வைத்து விட்டார்கள் கடைசியில் ஜிப்ரி அலி சலாத்து வலாம் தட்டி விட்டார்கள் அந்த லேசாக பட்ட அவர்களுடைய நாவிலை பட்ட தொண்டையில் பட்ட அந்த விஷத்தின் வேதனையை பெருமானா சல்லல்லா அலுவலத்தில் சக்கராத்தி நேரத்தில் நான் பார்த்தேன் பெருமானாருக்கு யூத பெண்மணி கொடுத்த இறைச்சியை தடவி கொடுத்த அந்த விஷம் தெரியாமல் ஒரு சிறிய அளவோட நாவில் பட்டுவிட்டதனால் அந்த விஷத்தின் வேதனையை அவருடைய சக்கராத்தி நேரத்தில் நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரதி சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு சகோதரர்களே பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னதற்காக அல்லாட தீனல் இஸ்லாத்தை உலகத்திற்கு பயங்கரமாக எடுத்துரைத்ததற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஏனென்றால் அல்லாஹ் ரபுல் அப்படித்தான் அவர்களை வார்த்தெடுத்திருந்தான் அப்படித்தான் அவர்களை பக்குவப்படுத்தினான் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை அப்படித்தான் அல்லாஹ் உருவாக்கினான் சூரத்தில் மாயுதாவில் ரபுல் ஆலமின் சொல்லும் பொழுது யா யுவர் ரசூல் நவியே பல்லேகமா உன்சிலை இலை உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ உங்களுக்கு எதை கட்டளையிடப்பட்டதோ அதை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிவிடுங்கள் இவங்க யோசிப்பாங்களே அவங்க சொல்லுவாங்களே இவங்க மனசு வருத்தப்படுமே அவங்க நம்மளை கோச்சிப்பாங்களே இவருடைய அன்பை இழக்க வேண்டியிருக்குமே அல்ல இவங்களுடைய முகப்பத்தை இழக்க வேண்டியிருக்குமே அல்ல இவருடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே அல்ல இவருடைய அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பல்லகமா உன் சில இலை உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை பட்டவர்த்தனமாக மக்களுக்கு சொல்லுங்கள் ஃபைல்லாம் தஃபால் யாரை பார்த்து சொல்கின்றான் எந்த கண்மணி நாயகம் சுரேகரின் கரீம் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே லட்சக்கணக்கான சகாபாக்களை ஒன்று திரத்தி கேட்டார்கள் அலா ஹல் பல்லகத் ரிசாலத்தி நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா எனக்கு தொன் அல்லாஹ் சொன்ன செய்தியை நான் பகிரங்கமாக உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா அல்லது ஏதாவது நான் கூடுதல் குறை செய்து விட்டேனா மறைத்து விட்டேனா இருட்டடிப்பு செய்து விட்டேனா என்று பகிரங்கமாக கேட்டார் லட்சக்கணக்கான சகாபாக்களுக்கு முன்னாலேயே அத்தனை சகாபாக்களும் வாக்குமூலம் கொடுத்தார்கள் அது பல்லகத்து ரிசாலத்தை யார சொல்லலாம் அல்லாட தூதரவர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னவுடன் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சியாக இரு நீ எனக்கு சொன்ன சத்தியத்தை எந்த விதமான கூடுதல் குறைவின்றி எந்த விதமான ஒளிவு மறைவின்றி எந்த விதமான ஏற்ற இறக்கமின்றி எந்த விதமான காய்தல் ஓத்தல் இன்றி அப்படியே இந்த மக்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அதை இந்த மக்கள் மக்களிடத்திலும் நான் வாக்கு மூலமாக கேட்டுவிட்டேன் யாழ்லா இதற்கு நீயே சாட்சியாக இருந்து வானத்தை நோக்கி பெருமானா சல்லல்லா கையை உயர்த்தி அல்லாவை சாட்சியாக்கினார்கள் அந்த பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நாம் உங்களுக்கு என்ன கொள்கையை எந்த ஏகத்துவத்தை அல்லாவுடைய இறை வகதானியத்தை அல்லாவுடைய தொகையை அல்லாவுடைய ரிசாலத்தை ஆகரத்தை உங்களுக்கு சொன்ன இந்த சத்தியத்தை நீங்கள் அதில் எந்த அளவு ஒரு சின்ன அளவு குறை செய்து விட்டாலும் ஃபமா பல்லகத்த ரிசாலத்தா உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக ஆக மாட்டீர்கள் உங்களுடைய பொறுப்பை மீறியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அமானியத்தை மீறியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன பொறுப்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் ஃபமா வல்லகத்த ரிசாலத்தா அல்லாவுடைய ஏகத்துவத்தை அல்லாவுடைய தூதுத்துவத்தை நீங்கள் பகிர் மக்களிடத்தில் எத்தி வைத்தவர்களாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை தான் சகோதரி அல்லாஹ் சொல்கின்றான் மக்களை பற்றி கவலைப்படாதீர்கள் யாசி மக்கள் தரக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறார் சகோதரர்களே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லா அலிஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்துவிட்டு கடைசியில் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது சொன்னார்கள் நான் ஒரு அற்புதமான வெள்ளை விளையர் என்ற பழிச்சென்ற மார்க்கத்திலே உங்களை விட்டு செல்கின்றேன் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை உங்களை விட்டு செல்கின்றேன் லெய்லுஹா கனஹாரிகா அதனுடைய இரவும் சரி பகலும் சரி ஒரே மாதிரி தான் இது எந்த விதமான மறைவு கிடையாது ஒளிவு கிடையாது கூடுதல் கிடையாது குறைவு கிடையாது இருட்டடிப்பு கிடையாது வெள்ளை விலையர் என்ற பளிச்சென்ற மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் எனக்கு பிறகு இந்த தீனல் இஸ்லாத்திலே இந்த பணியை செய்பவர்கள் அல் உலமா வரசத்தில் அம்பியா இந்த மார்க்க அறிஞர்கள் தான் என்னுடைய பணியை செய்ய வேண்டிய வாரிசுதாரர்கள் இவர்கள் தான் இந்த சத்தியத்தை இந்த சத்திய முழக்கத்தை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்ல வேண்டியவர்கள் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை என்னுடைய வாரிசுலா விட்டு செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயம் செல்லல்லா சொன்னார்கள் வாரிசு என்று சொன்னவுடன் அல் உலமா அல் அல் அம்பியா லம் வரிசு தீனாரம் உலா திரகமா நான் வாரிசு என்று சொன்னவுடன் நபி நபி சொல்லல்லா சொன்னவருக்கு நிறைய தீனார் இருக்கின்றது நிறைய திரகம் இருக்கிறது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதை இந்த இந்த உலமாக்களுக்கு மத்தியில் ஆள் கொஞ்சமாக பங்கெடுத்து கொடலாம் என்று நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள் அல் அம்பியா லம் வரிசு உலா திரகம் உலா தீனாரா நபிமார்கள் நிச்சயமாக தீனாரையோ திரகமையோ அவர்கள் வாரிசு சொத்தாக விட்டு செல்லவில்லை அல்லாஹ் கொடுத்த இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் அல்லாஹ் சொன்ன இந்த தீனல் இஸ்லாத்தின் பிரச்சாரத்தை தான் பட்டவர்த்தனமாக ஒளிவு மறைவின்றி யாருடைய எதிர்ப்பையும் யாருடைய அதிருப்தியை பற்றி கவலைப்படாமல் சொல்ல வேண்டிய இந்த பொறுப்பை தான் நான் வாரிசுத்தான் நிறைவேற்றி செல்கிறேன் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அருமை சகோதரர்களே கண்மணி நாயம் ரசுலை கரீம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை தொடர்ந்து வந்த சத்திய சகாபாக்கள் அவர்கள் அல்லாவுடைய இந்த தீனல் இஸ்லாத்தை சொன்னதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் பெருமானா சல்லல்லாச்சம் அவர்களும் சரி அவர்களுக்கு முன் சென்ற இருந்த நபிமார்களும் சரி சூரத் யாசின் அபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஆரம்பத்திலே நபிமார்கள் சில நபிமார்களை ஒரு ஊருக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் அந்த மக்கள் அல்லாவுடைய ஏகத்துவத்தை ஏற்காமல் அல்லாவுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்காமல் அந்த நபிமாருடைய பிரச்சாரத்தை ஏற்காமல் சொல்லனா துயரம் கொடுக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கும் அந்த நபிமார்கள் நடந்த சம்பாஷணை அல்லாஹ் சூரத் யாசின் சொல்லி காட்டுகின்றான் அந்த மக்கள் சொன்ன நபிமார்கள் சொன்னார்கள் உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் நீ ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உன்னுடைய விருப்பம் ஆனால் தெளிவான முறையில் சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமை அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமை இந்த காரியத்தை செய்யுங்கள் இந்த காரியத்தை செய்யாதீர்கள் அல்லாவிடத்தில் மட்டுமே கேளுங்கள் கண்டவரத்தில் கையேந்தாதீர்கள் செத்தவரிடத்தில் கையேந்தாதீர்கள் மரணித்தவரிடத்தில் கையேந்தாதீர்கள் அல்லாவிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டிய துவாவை அல்லாவிடத்தில் மட்டுமே கேளுங்கள் அல்லாவுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய சஜிதாவை அல்லாவுக்கு மட்டுமே செய்யுங்கள் கண்ட கண்டவர் காலி பையெல்லாம் விழாதீர்கள் அல்லாவை புகழ வேண்டிய நாவுகளை கண்ட கண்ட கழிச்சடைகளை புகழாதீர்கள் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய துவாவை கண்டவரிடத்திலாம் கையேந்தாதீர்கள் என்று ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமை மக்களே ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விருப்பம் என்று அந்த நபிமார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் அதற்கு அந்த மக்கள் பதிலளித்தார்கள் காலு இன்னா தத்தையர் நாபிக்கும் எங்களுக்கு பிடித்த பெரிய பீடையாகவுமே நினைக்கின்றோம் எங்களுக்கு பிடித்த சனியனாக நினைக்கின்றோம் உங்களை கெட்ட குறியாக நினைக்கின்றோம் தரித்திரமாக நினைக்கிறோம் தரித்திரம் பிடித்தவரே இல்லம் தன் தகு இந்த பிரச்சாரத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீ எங்களை வலுக்கட்டாயமாக தடுப்பதில்லை வலுக்கட்டாயம் போதிப்பதில்லை உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் தெளிவான முறையில் எத்தி வைப்பது மட்டும்தான் எங்களை கடமை என்று சொல்கிறீர்கள் அந்த எத்தி வைக்கக்கூடிய காரியத்தையும் பிரச்சார பணியையும் நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் பட்டவர்த்தனமாக சொல்லும் பிரச்சார பணி நிறுத்தவில்லை என்றால் இல்லம் தன் தொகு இதற்கு பிறகு இந்த பிரச்சார பணியை விலகிக் கொள்ளவில்லை என்றால் ல நறுஜு மன்னக்கும் உங்களை நாங்கள் கல்லால் அடிப்போம் பழைய மசன்னக்கும் இன்னும் அதாபு நலீம் இன்னும் மோசமான தீய விளைவுகள் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தார்கள் அதற்கு அந்த நபிமார்கள் பதிலளித்தார்கள் காலு தாயிருக்கும் ஆக்கும் உங்களுடைய தரித்திரம் உங்களோட இருக்கட்டும் நான் தரித்திரம் பிடித்தவன் அல்ல நான் முதையை பிடித்தவன் அல்ல காலு தாயிருக்கும் ஆக்கும் உங்களுடைய தரித்திரம் உங்களோட இருக்கட்டும் இன் துக்கிருத்தம் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுடைய சுயநலத்திற்காகவா எங்களுடைய வாழ்க்கைக்காகவா எங்களுடைய சம்பாத்தியத்திற்காகவா அது எங்களுடைய ஏதாவது லாபத்துக்காக சொல்கின்றோம் மக்களே அல்லாஹ் வணங்குங்கள் அல்லாய் மட்டும் வணங்குங்கள் ஏகத்துவத்தை மட்டும் பின்பற்றுங்கள் சிறுக்கியத்தான பிதாத்தான காரியத்தை செய்யாதீர்கள் சிறுக்கியத்தான பிதாத்தான காரியத்தை செய்ய தூண்டுபவர்களுக்கு உடந்தையா இருக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்வது எங்களுடைய நலனுக்காகவா உங்களுடைய ஆகரத்திற்காகத்தானே சொல்கிறோம் என்று இன்றிருக்கிறதும் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா பல் அந்தும் கௌமும் முஸ்ரிஃபோன் நீங்கள் கொல்ல துணியக்கூடிய வரம்பு மீறிய மக்களாக அல்லவா இருக்கின்றீர்கள் என்று அந்த நபிமார்கள் வேதனையோடு சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஜா ரஜுலுமின் அக்சல் மதீனத்தி அந்த நேரத்தில் ஊரின் எல்லை பகுதியிலிருந்து ஒரு அடியார் வருகின்றார் வந்து சொல்லி எசா விரைந்து வந்து சொல்கிறார் காலையா கௌம் இத்தபியுல் முர்சலீன் இத்தபியவும் அல்லா எஸ் அலுக்கும் அஜ்ரம் ஓஹும் முகத்ததோன் மக்களே நீ யாரை பத்தி என்ன சொல்றீங்க அவர்கள் சொல்லு சத்தியத்தை சொல்கிறார்கள் அந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்கள் இத்தபியும் அல்லா எஸ் அலுக்கும் அலைஹி அஜ்ரா இதற்காக அவங்க இடத்துல எந்த கூலியும் கேட்கறது இல்லை காசு கேட்கறது இல்லை காசு தாங்க பணம் தாங்க கூலி தாங்கன்னு கேட்கறது இல்லை எந்தமான கூலியை எதிர்பார்க்காமல் எந்தமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாரே அந்த மக்களை நீங்கள் பின்பற்றக்கூடாதா அவர்கள் பேச்சு கேட்கக்கூடாதா என்று ஊரின் எல்லையிலிருந்து ஒரு மனிதர் வந்து சொன்னார் என்றெல்லாம் சூரத் யாசின் அல்லா ரபுல்லாலமீன் நபிமார்களுக்கும் அந்த அசத்தியவாதிகளுக்கு நடந்த உரையாடலை அல்லாஹ் சொல்கின்றான் அருமை சகோதரர்களே அதே போன்று சத்திய சஹாபாக்கள் அதில் அப்துல்லா ரதி அல்லாஹுத்தலானு அவர்கள் பிரபலமே இல்லாத ஒரு சஹாபி ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஒரு அரசன் ஒரு காஃபிர் அரசன் இஸ்லாத்திற்கு மாற்றமாக அல்லாடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த காஃபிர் அரசனிடத்திலே போய் அல்லாவுடைய ஏகத்துவ மார்க்கத்தை சொல்கின்றார்கள் அல்லாவுடைய ஏகத்துவ மார்க்கம் ஏன் இவர்கள் களிமா சொன்னார்கள் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் அல்லாண்டு இருக்க வேண்டியதானே ஏன் அந்த காஃபிர் நபி திமிர் எடுத்து போய் சொல்லணும் இது இவர்களுக்கு திமிர் தானே நவுதுமில்லா என்றெல்லாம் நாம் விமர்சனம் செய்வோம் இவங்க தேவையான ஒரு சஹாபிக்கு அவங்க ஈமான் கொண்டாங்களா அவங்க அமல் செஞ்சாங்களா அல்லாண்டு போக வேண்டியதானே அது ஒரு காஃபிர் ஒரு அரசன் அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்படி அரசன் போய் சொன்னா அரசு கோவப்பட மாட்டானா அதனால அரசனுக்கு கோவம் வந்தா சமூக அமைதி கெட்டு போயிடாதா சமூகத்தில் நல்லிடம் கெட்டு போயிடாதா இது சாபிக்கு தேவைதானா என்றெல்லாம் இன்று நாம் விமர்சனம் செய்யலாம் ஆனால் அந்த அப்துல்லா ரதி அல்லாஹத்தில் எதுவுமே அவருக்கு தெரியவில்லை அல்லாவுடைய சத்திய மார்க்கத்தை அந்த காஃபிர் அரசனத்தில் சொல்ல வேண்டும் என்று சென்றார்கள் சென்றவுடன் அந்த மன்னனுக்கு கோபம் வந்தது நாங்கள் காலகாலமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய தாதாமார்கள் செய்து கொண்டிருந்த இந்த காரியத்தை நீ வந்து தடுக்கிறாயா நீ வசை மாறி போடுகிறாயா என்று திட்டு திட்டியதை திட்டிய பிறகு அதற்கு அப்துல்லா ரதி அல்லாஹுத்தலான் அவர்களை அந்த சஹாபியை கொல்லும்படி உத்தரவிடுகின்றான் எப்படி என்றால் கொதிக்கும் எண்ணெய் சட்டியிலே இவனை மூழ்கடித்து சாகடியுங்கள் என்று உத்தரவிடுகின்றான் அதற்கு சஹாபி ரதி அல்லாஹத்தனை இழுத்து செல்லப்படுகின்றார்கள் செல்லப்படும் நேரத்தில் அந்த மன்னன் அந்த காவலாளிகளுக்கு ஒரு உத்தரவிடுகின்றான் இவரை அழைத்து செல்லுங்கள் பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு கொஞ்சம் அப்பாவியாக இருக்கிறாரு போனே கொண்டு போய் நெருப்பில் போட்டுறாதீங்க இவர் போகிறதுக்குள்ளே ஏதாவது மன மாற்ற மாதிரி தான் செஞ்ச தப்புன்னு உணர்ந்தாருண்டா அல்லது தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு உணர்ந்தார்களா அல்ல இவருடைய ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா உடனே திரும்ப அழைச்சிட்டு வந்துருங்க என்று சொல்லி அனுப்புகின்றான் கொதிக்கும் எண்ணெய் சட்டிக்காரர்களை அழைத்து செல்லப்படுகிறார்கள் எண்ணெய் சட்டியை பார்த்தோன்னா சஹாபி ரதி அல்லாத்தன அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் கண்ணீர் கண்ணிலேருந்து வருது இதை பார்த்த உடனே அந்த காவலாளி பார்க்குறான் சரி அப்போ ஏதோ மனசு மாறிடுச்சு மண்ணு திரும்ப கூட்டு சொல்லிருக்காரு உடனே திரும்ப அழைத்து சென்றான் மன்னர் கேட்டார் என்னாச்சு எதுக்காண்டி அழுதுங்க ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டுச்சான்னு சொல்லி இல்லை மனமாற்றம்லாம் ஏற்படலை நான் இந்த கொதிக்கும் எண்ணெயை பார்த்தேன் என்னை இதில் தூக்கி போட போகிறேன் என்னோட உயிர் போக போகிறது அந்த நேரத்தில் என்னோட உடலில் உள்ள ரோமங்களை பார்த்தேன் என்னுடைய தலைமுடி என்னுடைய தாடி என்னுடைய கையில் ரோமங்களை எல்லாம் பார்த்தேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கு லட்சக்கணக்கான ரோமங்களை கொடுத்து விட்டு உயிரை மட்டும் ஒன்றே ஒன்று கொடுத்து விட்டானே எத்தனை ரோமங்கள் கொடுத்திருக்கிறானோ அத்தனை அளவுக்கு எனக்கு உயிரை கொடுத்திருந்தால் அத்தனை முறை அல்லவா இந்த நெருப்பும் கொதிக்க கொதிக்கும் எண்ணெய் சட்டிலே நான் மூழ்கடிக்கப்பட்டிருப்பேன் எனக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லவா தர்ஜா அல்லவா கிடைத்திருக்கும் ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர் அந்த ஒரு உயிரையும் ஒரே ஒரு முறை நான் சாகடிக்கப்பட போகிறேனே இதை நினைத்து அழுதேன் என்று சொன்னார்கள் எதற்காக சொல்லின சகோதரர்களே இதெல்லாம் இஸ்லாத் வளர்வதற்கான வரலாறுகள் இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட சத்திய வரலாறுகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் தீன் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் இதாயத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா அந்த சத்திய சஹாபாக்களுடைய தியாகம் இல்லை என்றால் அன்றைக்கு பெருமானா சல்லல்லாசம் அவர்களுக்கு பிறகு அந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள் அது அவர்களுக்கு பெரிதாக தெரியாமல் இந்த உலகத்தை மட்டுமே அவர் திட்டுவாரே இவர் கோச்சுப்பாரே இவர் அதிருப்தி கொள்வாரே இவங்க கஷ்டப்படுவாங்களே இவங்களை வேதனைப்படுவாங்களே என்றெல்லாம் நினைத்து அல்லாவுடைய சத்திய இஸ்லாத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்களும் நானும் எந்த சர்ச்சில் மணியாட்டி இருந்திருப்போமோ இல்லை இந்த கோயிலில் மணி அடிச்சு இருந்திருப்போமோ ரபுல் ஆலமின் தீனல் இஸ்லாத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த சத்திய சஹாபாக்களுடைய தியாகத்திற்கு பிறகு அருமை சகோதரர்களே எதற்காக சொல்கிறேன் இந்த விஷயங்களை நாம் மனதில் இருத்தி அல்லாவுடைய சத்திய முழக்கம் எங்கும் ஒழிக்கப்பட வேண்டும் எம்பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆளின்களை வரசத்தில் அம்பியா நபிமாருடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல சிரமங்கள் மேற்கொள்வதற்காகத்தான் சத்தியத்தை சொன்னதற்காக அடி வாங்குவதற்காகத்தான் ஏச்சு வாங்குவதற்காக எடுத்தான் பல பேருடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதற்காகத்தான் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலமாக்களை நபிமாருடைய வாரிசுகள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்த ரீதியில் உங்களுக்கு இல்லா ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் சத்தியத்தை ஹக்கை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பல ஆண்டுகளாக ஆனால் அருமை சகோதரர்களே கடந்த வாரம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று எதற்காக என்றால் நான் அதற்கு முந்தைய வாரத்திலே இரண்டு விஷயங்களை பற்றி சொன்னேன் அல்லா ரபுல் தீனல் இஸ்லாத்தை இந்த இந்தியாவிலே பாதுகாப்பதற்காக யூத நசராணி சக்தியிலிருந்து இந்த இஸ்லாத்தை மீட்டெடுப்பதற்காக இரண்டு சீதேவிகளை தேர்ந்தெடுத்தான் ஒருவர் காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாலி தாருலும் தேவபந்த் மதரசாவுடைய ஃபவுண்டர் இன்னொன்று வேலூர் பாக்கியா சாலியாத்தினுடைய அண்ணல் ஆலா ஹசரத் ரஹமத்துல்லாலி அவர்கள் என்று அந்த இரண்டு பேரை பற்றி குறிப்பிட்டு விட்டு பிரிட்டிஷ்காரன் இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்காக அசிங்கப்படுத்துவதற்காக இரண்டு மூதேவிகளை அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்தான் என்று அந்த இரண்டு பேரை சொல்லி காட்டினேன் ஒன்று மிர்சா குலாம் அகமது காதியானி இன்னொன்று அந்த மிர்சா குலாம் அகமது காதியானிக்கும் அவனுடைய அண்ணன் மிர்சா காதர் காதியானி அந்த ரெண்டு பேருக்கு மாணவனாக இருந்த ரசாகான் பரேலிவி என்பவர் இந்த இரண்டு பேரையும் ரபுலாலுமே அந்த பிரிட்டிஷ்காரன் தேர்ந்தெடுத்து இஸ்லாத்தை கெடுப்பதற்காக அழித்தான் என்று சொன்னேன் இந்த செய்தியைத்தான் இங்கே இருப்பவர்கள் தாங்க முடியாமல் இதுவரை பிதாத்து சிறுக்கு தர்கா வழிபாடு மூழுது இப்படியெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் இது யார் மிர்சா ரசாகான் பரேலவி இவர் யார் என்று நம்மளோட பாமர மக்களுக்கே தெரியாத விதத்தில் அந்த ரசாகான் பரேலவி அவர்களுடைய அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய குருநாதரை திட்டிவிட்டார் ஏசிவிட்டார் என்று ரவுடி பட்டாளத்தை கூட்டிட்டு வந்து சகோதரர் மிகப்பெரிய வேதனை சொல்வதற்கே நான் கூசக்கூடிய வேதனை அல்லாவுடைய பள்ளிவாசலுக்குள் சாராயத்தை குடித்துவிட்டு கத்தியோடு வந்திருக்கின்றார்கள் யாரை கொள்வதற்கு யாரை கேவலப்படுத்துவதற்கு என்னை கேவலப்படுத்துவதற்கா அல்லாவுடைய பள்ளிவாசலை சாராயத்தை குடித்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருபவன் அவன் எப்படி ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அப்படி ரவுடி பட்டாளத்தை வைத்து இப்படி மிரட்டியவுடன் இந்த சத்திய முழக்கத்தை அடக்கி விடலாம் சத்தியத்தின் வாயை அடைத்து விடலாம் என்ற கற்பனைகளோடு வந்தார்கள் ரபுல் ஆலமியனுடைய உதவியால் நிச்சயமாக இந்த சத்திய முழக்கத்தின் வாயை அடைபடாது இது மூத்தாகும் வரை இதை கபரிலே கொண்டு வைத்து இது வாயில் மண்ணள்ளி போடும் வரை இந்த சத்திய முழக்கத்தின் வாயை யாராலும் எந்த சக்தியாலும் இன்ஷா அல்லா அடைக்க முடியாது இது ஏதோ நான் சவராளாகவோ உணர்ச்சி வசத்தோட சொல்லவில்லை ரபுல் ஆலமின் கொடுத்த உதவியினால் ரபுல் ஆலமியனுடைய உதவி நமக்கு இருப்பதினால் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் எப்படி பெருமானா சல்லல்லாத்துக்கு ரபுல் ஆலமின் வாக்களித்தானோ ஒல்லாஹ் யாசி முக மினன்னாஸ் மக்கள் தரக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கின்றேன் இந்த நேரத்தில் நான் இந்த தலைப்பை எடுத்த காரணம் என்னவென்றால் இதில் எக்கச்சக்கமான வதந்திகள் எக்கச்சக்கமான அவதூறுகள் அதாவது இவர் மிர்சா குலாம் அகமது காதியானியும் ரசாகான் பரேலவி இணைத்து பேசினார் அதற்கு ஆதாரம் கேட்க போன இடத்துல அடிச்சுட்டா அதனால ஆயிடுச்சு இன்னும் சில இடங்கள்ல எப்படி வாந்திய பிறப்பிருக்காங்கன்னா ஜும்மா தொழுதோன்னா பத்து பேர் ஆதாரம் தான் கேட்டுக்கிறாங்க கையில இருந்து கொள்ளால மண்டையை உடைச்சிட்டாரு இப்படி வதந்தி ஆதாரம் இல்லாமல் பேசிவிட்டார் அதனால் தான் சகோதரர்களே அன்று அது மட்டுமல்ல அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்னிடத்தில் ஆதாரம் கேட்டு வந்தார்கள் நான் முந்தானத்து அதாவது புதன்கிழமை மதியானம் லோகருக்கு வாங்க ஆதாரம் தர்றேன்னு சொல்லியிருந்தேன் காலையில் எட்டு மணிலேருந்து அசர் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் யாரும் ஆதாரம் கேட்டு வரல அதனால் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு முன்னாடி வாசித்து காட்டுகின்றேன் இந்த ரத்தே ரச பஹலா முஹாசரா என்ற இந்த புத்தகத்திலே இது யார் எழுதிய புத்தகம் என்றால் இந்த ரசாகான் பரேலவி அவர்களை குருநாதராக ஏற்றுக்கொள்பவர்களே யார் எதிரிகளோ அல்லது சம்சிங் காசுமியோ எழுதின புத்தகம் அல்ல இது ரசாகான் பரேலவியை குருநாதராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்திலிருந்து உருது வரியை அப்படியே நான் ஆதாரத்தை படித்து காட்டுகின்றேன் அதில் எழுதுகின்றார் ஹான் சாஹப் கா ஹான் சாப் என்பது அவர்கள் மரியாதையாக சொல்கிறாங்க ரசாகான் பரேலவியே மரியாதையாக சொல்கிறாங்க ஹான் சாப் கா கெஹரானா இல்மிதா அவர் வந்து ஒரு ஆழ்ந்த அறிவுள்ளவராக இருந்தார் ஹான் சாப் அவர்கள் ரசாகான் பரேலியை பற்றி சொல்கிறாங்க ஹான் சாப் அவர்கள் ஆழ்ந்த அறிவுள்ளவராக இருந்தார் ஹான்சாப் அவர்களும் பரேலவி கான் பரேலவி அவர்களும் அவருடைய தந்தை மற்றும் பாட்டனாருடைய வழியை பின்பற்றி ஆரம்ப கல்வியை மிர்சா குலாம் அகமது காதியானிடம் இருந்தும் அவருடைய பாய் அவருடைய சகோதரர் மிர்சா குலாம் காதர் பே காதியானிடம் இருந்தும் கற்றுக்கொண்டார் அவர் அக்சர் உலும் அப்படி வாலித் நக்கி தகி அலி ஹான் சே படே அதை தவிர மற்ற பெரும்பாலான கல்வியை தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார் என்ற இந்த வாசகம் பரேலவி சகோதரர்களுக்கு எதிரானவர்களிடத்திலிருந்தோ எதிரிகளும் எழுதப்பட்டதல்ல அவர்களே எழுதியது அந்த புத்தகத்துடைய பெயர் ஆலா அசரத் பரேலவி ஆலா அசரத் பரேலிவி என்ற நூலிலே இருபதாவது பக்கத்திலே பக்கம் என் இருபது இருபதாவது பக்கத்திலே அவர்களே எழுதியிருக்கிறார்கள் இந்த ரசாகான் பரேலவி மிர்சா குலாம் அகமது காதியானுடைய சகோதரர் காதர் அலி பேகிடத்திலிருந்து மாணவராக இருந்து கல்வியை கற்றுக்கொண்டார் இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் தேர்ந்தெடுத்ததை ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னேன் அதை பற்றியும் பரேல்வியத்துக்கு அசலியத் என்ற இந்த பித்த இந்த புத்தகத்திலே பரேல்வியத்துக்கு அசலியத் என்ற இந்த புத்தகத்திலே இதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடந்த முஸ்லீம்கள் செய்த தியாகங்கள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களை விரட்டுவதற்காக உலமாக்கல் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் விலாவாரியாக எழுதிட்டு ரொம்ப டீட்டெயிலாக எழுதிட்டு கடைசி எழுதுறாங்க ஏக் பரிச்சம் தலே முத்தஹித் ஹோக்கர் அங்கிரேசி இஸ்தியாமார்க்கு கு ஹதம் கர்னேக்கு ஹமாரே உலமானே கோஷிஷ் கி ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமை முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த ஆங்கிலேய பேராதியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக முடிவுக்கு கொண்டுவதற்காக நம்முடைய உலமாக்கள் பாடுபட்டார்கள் மகர் இஸ்தியாமார் ஏன சாஹ்தா பல்கேவோ பல்கே ஓ முசல்மானோக்கு பாகம் தஸ் கிரைபான் தேக்கனா சாஹ்தா ஆனால் இந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் உலகத்திலே பிரிவினை ஏற்படுத்தி பிளவுபடுத்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் उस काम के लिए அப்படி பிரிவினைப்படுத்துவதற்காக उनको चंद अफ्ता अफराद की जरूरत पड़ी थी அவர்களுக்கு சில ஆட்கள் தேவைப்பட்டார்கள் जो उनके ஏஜென்ட் बनकर मुसलमानों के दरमियान तफरीका डाल डाल सकें அவர்களுக்கு ஏஜென்ட்டாக மாறி ஆங்கிலேயர்களுக்கு ஏஜென்ட்டாக மாறி முஸ்லீம் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக சில ஆட்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள் அவர் உனி ஏக் दूसरे के खिलाफ सफ ஆராய் कर सकें முசல்மான் ஒருவர் மற்ற மற்றவருக்கு எதிரியாக எதிரெதிர் அணியாக நின்று சண்டை போட வேண்டும் பள்ளிவாசலில் சாராயத்தை குடிச்சிட்டு வரணும் ஒத்துனுக்கு எதிராக ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு வரணும் என்று முயற்சி செய்து பிளவுபடுத்தி அந்த முயற்சிக்காக சில ஆட்களை தேர்ந்தெடுத்தார்கள் முசல்மானோக்கு இத்திஹாதுக்கோ பாரா பாரா கற்கே உன்கே குவத்தோ ஷவுக்கத்கோ கம்சோர் கர்னே முஸ்லீம்களுடைய ஒற்றுமையையும் சக்தியையும் சின்ன பின்னப்படுத்தி அவருடைய சக்தியையும் ஆற்றலையும் பலகீனப்படுத்தும் என்பதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் முயற்சி செய்தார்கள் இன் மக்சத் கையிலேயே अंग्रेज ने मुख्तलिफ अशखास को मुंतख- मुंतखब किया இந்த நோக்கத்திற்காக ஆங்கிலேய அரசாங்கம் பலதரப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஜின்மே செஹ்ர ஃபெஹரஸ் அவர்களுடைய தலையாய ஆளாக மிர்சா குலாம் அஹமது காதியானி और दूसरे नंबर पर அகமது ரசா கான் பரேலவி இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேண்டும் இதனுடைய சொந்த கருத்தையோ என்னுடைய சுக கருத்தையோ நான் சொல்லவில்லை இது கிதாபுகளில் உள்ளதே ஆதாரப்பூர்வமாக எழுதப்பட்ட புத்தகத்தை நான் உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டினேன் இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய பதிப்பகத்திலே பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கள்ள நோட்டி சல்ல பிட் நோட்டி சல்ல மொட்டை நோட்டி சல்ல அவதூறு சொல்வதற்கு அந்த புத்தகத்திலே பெயர் இருக்கிறது புத்தகத்திலே பதிப்பகம் இருக்கிறது தேவைப்பட்டால் நேரடியாக அவரிடத்தில் போய் எந்த ஆதாரத்தில் அவர்களும் ஆதாரம் எழுதியிருக்கின்றார் அவரும் கீழே அதற்கான இந்தியன் முஸ்லீம்ஸ் என்ற பெயரிலே இந்தியன் முஸ்லீம்ஸ் என்ற பெயரிலே ஒரு பிரிட்டிஷ் அங்கிரேஸ் ஹண்டர்னே ஹண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பேராசிரியர் இந்தியன் முஸ்லீம்ஸ்ங்கிற தலைப்பில் ஒரு இங்கிலீஷ் புத்தகம் எழுதியிருக்காரு இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு பற்றி அந்த புத்தகத்தில் இந்த ஹண்டர் என்ற ஆங்கில பேராசிரியர் முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இந்த செய்தி எழுதியிருக்கிறார் நாங்களே செலக்ட் பண்ணோம் நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன கூலி கொடுத்தோம் என்று ஆவி அருமை சகோதரர்களே இவர்கள் இருவரும் மிர்சா குலாம் முகமது காதியானியும் ரசாகான் பரேலவி அவர்களும் இவர் ஆங்கிலேயருடைய ஏஜென்ட்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான உண்மைகள் இருக்கின்றன ஆதாரப்பூர்வமான விளக்கங்கள் இருக்கின்றன இந்த சத்தியத்தை தான் நான் பேசினேன் இதைத்தான் நான் சொன்னேன் இதை அவர்களுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அல்லது இதில் உடன்பாடு இல்லை என்றால் ஒன்று அவர்கள் புறக்கணித்திருக்கலாம் அல்லது இடத்துல ஆதாரம் கேட்டிருக்கலாம் ஆதாரம் கேட்டார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஆதாரம் கேட்டாங்க அப்போ அந்த கிதாபுகள்லாம் வெளியூரில் இருந்துச்சு நான் நண்பர்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க கிதாபுகள்லாம் வர வச்சு புதன்கிழமை லொஹருக்கு வாங்க உங்களுக்கு ஆதாரம் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வெளியிலே அவதூறு என்னவென்றால் சகோதரர்களே வாயில் வந்தபடிலாம் அவதூறு ஆதாரம் கேட்க போன இடத்துல அவரால் ஆதாரம் கொடுக்க முடியல ஆதாரம் கேட்க போன இடத்துல மண்டையை உடைச்சிட்டாரு இதற்கிடையிலே எதிரி சக்திகள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து விட்டனவென்றால் ஒன்று திரண்டு விட்டனவென்றால் அதாவது அப் அன்னை எப்பன் சாவான் திண்ணை எப்போ காலியாவும் எதிர்பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அல்ல இந்த மாதிரி ஒரு மோசமான விளைவுக்கு இதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் என்பதை போன்று மரியாதைக்குரிய தலைமை காசி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் என் மீது புகார் தெரிவித்து இந்த கான் பரேலவி ஒரு மிகப்பெரிய அறிஞர் இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இவரை பற்றி பேசினா மக்கள் பொத்துக்கு பொத்துக்க மாட்டாங்க பொங்கி எழுவாங்க ஆகவே இவரை பற்றி இந்த ரசாகான் பரேலவியை பற்றி சம்சிங் காசிமி பேச விடாமல் தடுக்க வேண்டும் பேசினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தலைமை காசி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை போன்று இதையே பிழைப்பாக வைத்து நடத்தி கொண்டிருக்கூடிய சில ஆலிம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேரும் என் மீது தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கொண்ட சில வயிற்றறிச்சல் ஆலிம்களும் நேற்று கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மீது இல்லாத பொல்லாத அவதூறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இவரை கைது செய்ய வேண்டும் என்று புலம்பியிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே எந்த நிலையிலும் ஒல்லாஹு அல்லாஹ் பாதுகாப்பான் மக்கள் தரக்கூடிய தீங்கில் இருந்து ரபுலாலின் பாதுகாப்பான் மக்கள் தரக்கூடிய தீங்கிலிருந்து ஆகவே இந்த விளக்கத்தை சொல்வதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் இந்த செய்திகளை சொல்கின்றேன் இது போன்ற எந்த அவதூறுகள் அது இது இன்னொன்று மட்டும் இல்லாமல் சம்சிங்காசிங்க மண்டை உடஞ்சிருச்சான் கை கால் உடஞ்சிருச்சான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாரா இது எக்கச்சக்கமான ஃபோன் சுபஹான் அல்லா ஃபாரின்லேருந்து குவைத்திலிருந்து துபாயிலிருந்து அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த செய்தியின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ரபுல் ஆலமியினுடைய உதவியினால் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருமையினால் மக்கா பள்ளிக்கு வரக்கூடிய உங்களை போன்ற சீதேவியான முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பினால் ஒரு சின்ன தூசி கூட அல்லாஹ் என் மீது படாமல் பாதுகாத்தான் எல்லா விதமான அட்டுழியங்களை விட்டு அநியாயங்களை விட்டு ரப்புல்லாலே பாதுகாத்தான் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுகமாக சந்தோஷமாக இருக்கிறேன் அருமை சகோதரர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் புனிதமிக்க ரமதான் வருகின்றது இந்த ரமதான் மாதத்திலே நாம் இது போன்ற சர்ச்சைகளிலோ சண்டைகளிலோ சச்சரவுகளிலோ ஈடுபட்டு விடாமல் நான் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் தான் இந்த விஷயங்களை சொன்னே தவிர மற்றபடி இந்த பிரச்சனை பெருசாக்கணும் கிளறணும் இல்லை இதோட துணியா முடிஞ்சு போயிட போறதில்ல இன்ஷால்லா ரமதான் முடியட்டும் இந்த ரசாகான் பரேலவியினுடைய வண்டவாளங்களை இவர் எவ்வளவு பெரிய தேச துரோகிங்கிறத இன்ஷா புட்டு புட்டு வைக்கிறேன் இன்ஷால்லா இதோட ஜும்மா முடிஞ்சு போயிடல இன்னும் அல்லா ரபுல்லான் ஹயாத்த நம்ம போட்டு வச்சிருப்பான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் இன்ஷா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி இன்ஷா அல்லா ஆனால் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டியது எந்த சகோதரர்கள் மார்க்கம் தெரியாமல் அல்லாஹ் பற்றி தெரியாமல் தீனல் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இப்படி ஜும்மா நாளில் சாராயம் குடிச்சிட்டு கத்தியோட பள்ளிவாசுக்குள் வந்தாலோ அந்த மக்களுடைய நேர்வழிக்காண்டி துவா செய்வோம் இதாயத்துக்காண்டி துவா செய்வோம் அங்கே வந்து கூச்சல் போட்டாங்களே அசிங்க அசிங்கமான கேவலமான வார்த்தைகள் அல்லாடைய வாசல பள்ளியாசல பயன்படுத்தினாங்களே அந்த மக்கள் சத்தியமாக நிச்சயமாக ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எதுக்கு பள்ளிக்கு வந்தனே தெரியாது ஏன் கத்துறனே தெரியாது ஒருத்தர் கேட்டிருக்காரு பை கியூ பை சோர் மச்சாத்தே சோ அப்படின்னு இருக்காரு எதுக்கு பை இப்படி கத்துறீங்கன்னு இருக்காரு பை மஞ்சள் மால் உணவே ஒலோக் புலாய பை ஆயாசோ பை ஒருத்தர் கோவப்பட்டு அவன் சட்டை பிடிச்சி எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு இருக்காரு பை எனக்கு ஒண்ணுமே தெரியாது பை கூப்பிட்டாங்க வந்த பை அப்படின்னு இருக்காரு ஆகவே அந்த பாமர மக்களுக்காக நாம் துவா செய்வோம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பதற்காக நேர்வழி கிடைப்பதற்காக துவா செய்வோம் அவர்களை யார் தூண்டி விட்டார்களோ அவர்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கத்தான் துவா செய்வோம் புனிதமிக்க ரமதானிலே நாம் இது ஒரு சர்ச்சையாகவோ இது ஒரு பிரச்சனையாக ஆக்காமல் வல்ல ரபுல்லாலமின் இடத்திலே அதிகமாக அழுது தொழுது தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்போம் இந்த உம்மத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்போம் இந்த உம்மத்து கண்மணி நாயம் சல்லல்லா அலிசமருடைய பரிசுத்தமான இந்த உம்மத் இப்படி மார்க்கம் தெரியாமல் விலங்கு இணங்காமல் இப்படி யார் என்ன சொன்னாலும் தடியெடுத்தனாலும் தண்டல்காரங்கிற மாதிரி ஆளாளுக்கு யார் என்ன சொன்னாலும் பின்னாடி போகுது இந்த சமுதாயம் அல்லாடைய மார்க்கத்தை விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற அக்கறையோடு தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள அன்பான வேண்டுகோள் என்றால் உங்களுடைய புனிதமிக்க ரமதானுடைய தகஜுதிலே ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து இந்த சமுதாயத்துக்காக துவா செய்யுங்கள் இந்த உம்மத்துக்காக துவா செய்யுங்கள் இவருடைய ஹிதாயத்துக்காக துவா செய்யுங்கள் வல்ல ரப்பல் ஆலமின் நேர்வழியை கொடுக்கட்டும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் ஒரு கால் அல்லா இடத்துல இப்படியே கேட்போம் கர்மணி நாயம் சல்லல்லா துவா செஞ்சாங்க அவங்க தீன்ல தான் இருந்தாங்க அந்த தீன்ல இருந்துகிட்டே ரசூல்லா இஸ்லாம் அலுவலாம் எஹதின சிராத்தல் முஸ்தகீம் யாரெல்லாம் எனக்கு நேரான பாதையை காட்டு எனக்கு நேரான பாதையை காட்டு நாம அல்லாட்ட கேட்போம் யாழ்லா ஒரு கால் இந்த பரேலவியத் இந்த ஷிருக்கு பிதாத்து தர்கா வழிபாடு கூடு கொடியேட்டம் தாயத்து தல்சமாத்து இதுதான் சத்தியம் என்றால் ரப்புல் எங்களை அவர்களோடு சேர்த்து விடு எங்களை அவர்களோடு சேர்த்து விடு இதுதான் சத்தியமாக நம்பினால் இதுதான் உண்மையாக இருந்தால் இது யாரெல்லாம் எங்களையும் அவரோடு சேர்த்து விடு எங்களையும் தர்காய் வழங்கவை எங்களையும் கூடுகுடியத்துக்கு போவை எங்களையும் ஓழுது ஓதவை எங்களையும் சிறுக்கு செய்யவை இதுதான் சத்தியம் என்றால் யாழ்லா நாங்கள் சொல்வது சத்தியமாக இருந்தால் அவர்களுக்கு இதாயத்தை கிடைத்து எங்களையும் ஒன்றாக ஆக்கிவை யாழ்லா எங்களுக்கு மத்தியில் பிரிவினை வேண்டாம் முஸ்லீம் மத்தியில் அடிதடி வேண்டாம் முஸ்லிமத்தில் சகோதரத்து மத்திய சண்டை வேண்டாம் சகோதர யுத்தம் வேண்டாம் எங்கள் எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து அல்லாஹும் அரிணல் ஹக்க ஹக்கம் ஒத்திபா யாழ்லா அல்ல எங்கள் சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடு அரிணல் பாத்தில பாத்திலம் ஒரு சுக்கன ஜித்தினாபா தவறை தவறு என்று காட்டி பாத்திலை பாத்தில் என்று காட்டி அதை விட்டு விலகக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்போம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலானிலே நாம் எல்லாம் நல்ல முறையில் அமைதியான முறையில் அல்லாவுடைய அருளை பெற்று இபாத செய்யக்கூடிய பாக்கியை தந்தார்களானாக எல்லா விதமான சண்டை சச்சரவுகளை அகற்றி முஸ்லீம் மத்திலே எந்த சகோதரர்கள் விளங்காமல் அறியாமல் தவறிழைத்தார்களோ அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்போம் அவர்களுக்காக இதாயத்துக்காக துவா செய்வோம் அல்லா அவர்களை பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பானாக வாகர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து